அடக்கம் என்று ஒரு சொல்லு இருக்கு அடக்கம் சாதாரண சொல்லுதான் அடக்கமா இருங்கதான் பொருள் என்ன அடக்கம் உயர்ந்தோர்கள் அடங்கி ஒழுகும் ஒழுக்கம் நம்மை விட உயர்ந்தோரிடத்துல ரொம்ப அடக்கமா இருக்கணும் அப்ப அடக்கம்னா என்ன அதுதாவது பணிந்த மொழியும் தனிந்த நடையும் வாய் புதைத்தலும் தானி மடக்கலும் முதலாயின பணிந்த முடியும் ஏன்னா நம்ம கூட பெரியவங்க எப்ப தம்பி வந்த அப்படின்னா சரி இப்பதான் வந்தேங்க வந்தேங்கப்படாது இப்பதான் வந்தேன் அவங்க பேச்சை விட நம்ம பேச்சு மென்மையா இருக்கணுமா பணிந்த முடியும் தனிந்த நடை பெரியவங்க இருந்தாங்கன்னா என் பாட்டுக்கு தப்பு டப்புன்னு போகக்கூடாது இப்படி காலை ஒதுக்கிட்டு ஐயா கொஞ்சம் கொஞ்சங்க சும்மா போதம்பி இல்லைங்க கால் பற்றப்படாது இல்லையா அப்படி போகணுமா தனிந்த நடையும் எதையும் பேசினாங்கன்னா என்ன படிக்கிற தம்பி எஸ்எல்சி படிக்கிறேன் வாய் பொறித்தலம் ஏன் வாய் பதிக்கிறேன்னா காக்காம அந்த படவா சரிங்களா காக்காவும் இல்லை இல்லை பேசும்போது சில பேருக்கு எச்சில் மேலே படும் செதறும் சில பேருக்கு படாது நம்ம பெரியவங்க மேலே நம்ம பேசும்போது எச்சில் பட்டுட்டுன்னா அதான் வாய் புதைத்தலும் தானே மடக்கலும் அப்பெல்லாம் பேண்ட் கிடையாது வேஷ்டி தான் பேசும்போது காற்றுல நம்ம வேஷ்டி அவங்க மேலே படக்கூடாது அதனால தானே மடக்கலம் முதலாயின இது யாரு தொல்லு ஆப்பியம் படிச்சிருந்தா தான் உரை படிச்சிருந்தா தெரியும் இல்லைன்னா அடக்கம்னா அடக்கம் தான் நடக்க வேற எல்லாம் படி எல்லாம் அடக்கம் பண்ணிட்டான் ஆமா ஆமா யூனிவர்சிட்டி பூரா சேர்ந்தது எல்லா யூனிவர்சிட்டியும் சேர்ந்தது அடக்கம் பண்ணிட்டு ஏச என்ன தொல்காப்பியம் அதன் உரைகளை எல்லாம் அடக்கம் பண்ணி ஆனா தீவிட்டு தண்டமா இருக்கிறவர்களை நாங்க உருவாக்குறோம் இவங்க எல்லாம் ஆறு மே எம்ஏ எல்லாம் ஏம்புல் எம்பில் அல்லவா இவங்கெல்லாம் கிச்சடி பிஹெச்டி டாக்டரேட் மக்களா மக்களா நான் நல்லா வெளிப்படையா சொல்லிட்டு இருக்கிறேன் ஆமா இந்த படிப்பு எதுக்கு தேவை அவன் நாளைக்கு என்ன பண்ணுவான் அடக்கம் என்ன தெரியுமா அவன் என்ன பண்ணுவான் நாளைக்கு எஸ்எல்சி நடத்தும் போது என்ன அடக்கம் அது அடக்கமா இருக்கும்ல அவ்வளவுதான் அவன் என்ன வடிவேலடியே வஞ்சனே இல்லை அவன் படிச்சிருந்தா தானே படிச்சிருந்தா தானே சாமி இங்க இருந்தா தானே ஆப்பேல வரும் இங்கேயே இல்லை வராது படிச்சுதானே வாழாப்பத்து வாழாப்பத்து பஞ்சின் மெல்லடியால் பங்க நீ அல்லால் நீ அப்படிப்பட்ட பஞ்சு போன்ற மென்மையான அடிய உடைய அவளை உறுப்பாக உன்னுடைய உடல் உறுப்புல இடது பக்கம் கொண்டிருக்கிற பங்கம்னா இடது இடது பக்கத்தில கொண்டிருக்கின்ற பெருமான் நீ அல்லால் பற்று நீ பற்று நான் மத்திலேன் கண்டாய் அம்மையப்பராக உன்னைத்தவர் எனக்கு யாருப்பா தெரியும் செஞ்சவே ஆண்டாயி பாருங்க இந்த மாதிரி ஒரு சொல்லு அநேகமா வேற எங்க செம்மையாக ஆண்டாய் என்றுதான் சொல்லணும் செஞ்சவே ஆண்டாய் இப்படி ஒரு சொல்லு இல்ல திருவாசம் சொல்லு என்ன பண்றது செஞ்சவே அநேகமா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இங்கதான் இந்த செம்மைங்கிறது செஞ்சவேன்னு இவரே செம்மையெல்லாம் பாரு செம்மை நலம் அறியாத சிதடரோடும் எல்லாம் தெரிஞ்சவர் தான் அவருக்கு ஒண்ணு தெரியல ஏன்னா இங்க எதுகை எப்படி இருப்பாருங்க அதனால பஞ்சு அடுத்தது அஞ்சினேன் பஞ்சனேன் வந்தது இது செஞ்சவேன்னு ஆரம்பிச்சு எதுகை நோக்கி செஞ்சொல் என்பதுதான் எதுகை நோக்கி செஞ்சவி சொல்லு இதெல்லாம் நம்ம பின்னால் திருவாசத்துல சில அரிய சொற்களுடைய ஆட்சி என்று தொகுக்கணும் இதுக்கு இவ்வளவுதான் பொருள் ஆனா இந்த மாதிரி இந்த எதுகை நோக்கி இப்படி இருந்தது என்று சொல்லிட்டோம்னா பதிஞ்சு போடும் எனவே செஞ்சவே ஆண்டாய் சிவபுரத்தரசி திருப்பெரும் துறையுரை சிவனி இதுக்கெல்லாம் பொருள் வேண்டாம் அஞ்சினியின் நாயேன் எதற்குனர் நீ ஆண்டு நீ அளித்த அருளினை மருளினால் மறந்த வஞ்சனின் ஏ அப்பா என்ன நீ என்னை ஆண்டாயே அப்படி ஆண்ட அமைப்பை என்னுடைய மனசு எனக்கு இப்போ அழைச்சி கொண்டால் நான் மீண்டும் நினைப்பேன் இல்லைன்னா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நாளாக நாளாக மறந்துடுவோம்ப்பா மறந்துடுவேன் இல்லை இந்த பாவி அவ்வளோதான் முடியும் இல்லை அதனால் நீ என்னை ஆட்கொண்டு நீ என்னை என்னை மேல என்னை அருள் செய்த நீ என்னை ஆட்கொண்டு கூடவே அழைச்சிட்டு கொடுப்பா என்கிறார் எனவே கடையிடவே முடியாதுப்பா முடியாது அதனால மருளினால் அருளினை மருளினால் மறந்த வஞ்சனேன் இங்கு வாழ்கிலேன் கண்டாயி அதனால என்ன செய்யணும் வருக என்று அருள் புரியாயே ஆப்பா என்று சொல்லி என்ன அழைச்சிட்டு போகணும்பா பருதி வாழ் ஒளியாய் பாதமே அல்லால் பருதி வாழ் ஒளியாய் அப்படின்னாரு என்னன்னா சூரியன் அப்படி வந்து பெரு ஒளி பெருமானுடைய ஒளி எப்படி இருக்கும்னாரு அந்த அப்படி கதிரனுடைய ஒளி போல இருக்குமா அது திருமுருகாட்டுப்படை தான் ரொம்ப அருமையா சொல்லிச்சு திருமுருகாட்டுப்படை தொடக்கம் திருமுருகாட்டுப்படை முதல் ரெண்டு மூணு வரியே அப்படி இருக்கும் உலகம் உவப்ப வளஞ்சேற்பு திரிதரு பலர் புகழ் ஞாயிறு கடற்கண்டாங்கு ஓவரையும் வைக்கும் சேன் விளங்கு அவிரோணி உன்னுடைய ஒளி எப்படி இருக்கும் தெரியுமா அந்த காலையில கதிரவன் அப்படி எழுறானே எழுகின்ற பொழுது அப்படி எப்படி இருக்கேன் மேல் பகுதி சிவப்பா இருக்கும் அந்த கீழ்ப்பகுதி அந்த கடல் இருக்கும் அதனால நீல நிறமா இருக்கும் அந்த நீல நிறத்து மேல சிவப்பு இருக்கிற பொண்ணு அப்படி இருக்கும் அப்ப போல நீல நிறம் என்ன மயில் மேல இருக்கிற சிவப்பு யார் நீ ஆடு மயிலினில் ஏறி அமரர்கள் சூழ வளம் வரும் இளையோனி உடைய காட்சி பார்த்தோன்னு அந்த காலையில கீழே நில நீல நிற கடவுள் மயில் போல இருக்கு மேல இருக்கிற சிவப்பான அந்த சூரியனுடைய ஒளி நீயாக இருக்கிறாய் அதான் உலகம் உவப்ப வலஞ்சேர்பு திரிதரு பலர் புகழ் ஞாயிறு கடற்கண்டாங்கு ஓவர் அயிமைக்கும் தேன் விளங்கு அவிரொளி இப்படி ஒளி அப்படி திருவடி இப்படி இருக்கும் உருணத்தாங்கிய மதனுடை நோன்றாள் எந்த உயிர் வந்தாலும் சரி உன் கால் வைத்து ஆட்கொள்ளுவேன் திருவருள் இப்ப அதான் சொல்றேன் முருகப்பெருமானுக்குரிய அர்ச்சனை நான் நெட்டு பண்ணியிருக்கிறேன் நூத்தி எட்டு அதுல ஓம் டம்பாய நமக ஓம் பரமடம்பாய நமக ஓம் மகாடம்பாய சத்தியம் இருக்கு நூத்தி எட்டு எடுத்து எடுத்துருக்கேன் நீங்க என்ன அர்த்தம் டம்பம்னா ஆடம்பரத்திரியனே வணக்கம் பெருமானை போய் அப்படி சொல்லலாமா நீங்களே நினைச்சு பாருங்க இது என்ன வடமொழி மந்திரம் ஆனா நாங்க சொல்றது அறுவர் பயந்த ஆலமறு செல்வ ஆள்கடு கடவுட் புதல்வ மால்வரை மலைமகள் மகனி மாற்றோர் கூற்றி வெற்றி வெல்வோர் கொற்றவை சிறுவ இழையணி சிறப்பில் படையோள் குழவி எல்லாத்தையும் காட்டுப்பட சும்மா எல்லாம் எல்லாம் படிச்சு பிரயோஜனம் இல்லை ஆமாமா நடுப்பறை ஏதோ வந்து பழகு படிச்சு விட்டீங்க இருக்கிறவன் ஏமாந்துருந்தவன் டல்ல கரைய வச்சிங்க கொஞ்சம் பிடிச்சுக்கிட்டானா விட்டுறணும் ஆமாமாமா அருமையா இல்ல இருக்குது தென்முருக ஆட்டுப்படை சொல்லி முருகப்பெருமான் அருள் இல்லைன்னு அந்த முருகன் முருகனே அல்ல அருளாம இருப்பானா தென்முருக ஆட்டுப்படை அருமையான பகுதியில் திரும்ப ஆட்டுப்படை நல்ல அருமையான தமிழ் சிவ சிவ எனவே பருதி வாழ்வொழியாய் பாதமியல்லால் பற்று நான் மத்திலேன் கண்டாய் உன்னை தவிர எனக்கு யாரும் பட்டு இல்லப்பா திரு உயர் கோல சிவபுரத்தரசி என்னது திரு உயர் கோல என்னது திரு உயர்னது இந்த அழகுங்கிறது உன்னிடத்தை இருப்பதனால அந்த அழகுக்கு உயர்ச்சி இந்த அழகினால இவருக்கு உயர்ச்சி இல்லை இந்த அழகு அங்க போய் ஆண்டினதுனால பெருமானத்துல அதுக்கு ஒரு பயிற்சி திரு உயர் கோலம் என்ன அருமையா பாத்துக்கலாம் திரு உயர் உயர் கோலத்து சிவபுரத்தரசே திருப்பெருந்துரையுடை சிவனே கருணையே நோக்கி கசிந்து உளம் உருகி கலந்து நான் வாழுமாறியா மருளனின் நான் உன்னிடத்துல கூட வரணும் வந்தா நீ என்னை ஆட்கொண்ட கருணையெல்லாம் நினைச்சு நினைச்சு நினைச்சு பார்ப்பேன் நினைச்சு பார்த்தேன் பார்த்துட்டு கசிந்து உளம் உருகி உன்னை பத்தி எனக்கு உருக்கம் ஏற்படும் கலந்து நான் வாழுமாறு என்ன கலந்து நீயும் சிவபுரத்தில் இருக்கிற அடியேன்னு சிவபுரத்தில் இருக்கிறேன் அடிக்கடி பார்க்கவும் வணங்கவும் பாதங்களை போற்றவும் இப்படி ஏதேனும் ஒரு விண்ணப்பத்தை விண்ணப்பிக்கவும் எல்லாத்துக்கும் பயனாகும் அப்படி இருந்தாதானப்பா எனக்கு நல்லது நீ எங்கேயோ இருந்த நான் எங்கேயோ இருந்தா எங்க பாருக்க ஆதலால் நீ என்ன என்ன செய்யணும் வருக என்று அருளை அருள் புரியாயே பாப்பான்னு அழைச்சிக்கிட்டு போப்பா ஒன்னாரு பந்த நீ விரலால் பங்க நீ எல்லால் பற்று நான் மத்தினேன் பாருங்க இந்த ஒரு ரெண்டு மூணு பாட்டா பெருமானோடு இருக்கிற அம்மையப்பரே அம்மையப்பரேன்னு அழைக்கிறார் பந்தானை விரலால் நம்ம அம்மா என்னன்னு கேட்டீங்கன்னா எப்போ நல்ல விளையாட்டு அதனால கையில பந்து கையில வச்சிருப்பாளாம் அது அது கையில இருக்கலாம் அதனால பந்தனி நல்லூர் எங்க திரு திருப்பனந்தால இருந்து ஆறு மைல இருக்கு திருப்பந்தனி நல்லூர் அதனால பெருமாட்டி விளையாடுகின்ற பொழுது கையில பந்து வைத்து அப்படி விளையாடுவாங்க பந்தனை விரலால் அந்த விரலுக்குள்ள அந்த பந்து இருக்குமா அந்த பந்து செய்த தவம் ஆமா அந்த பந்தா இருந்தா கூட போதுமே நம்ம ஆமா ஆமா உயிர் உயிரெல்லாம் கூட வேணாம் ஐயா அம்மா கையில இருக்கிற பந்தா இருந்துட்டாலே நம்ம எங்கேயோ இருக்கலாமே இல்லைங்களா அம்மா கையிலேயே இருக்கலாமே கீழே இருக்க வேண்டிய எனவே அந்த பந்தனை விரலால் அப்படிப்பட்ட விரலை உடையவளாம் பங்க அந்த அம்மையை உமையோடு குரணாக கொண்டிருக்கிற பெருமானி நீ எல்லால் பத்து நான் மத்திலேன் கண்டாயி செந்தடல் போல்வாய் அப்படின்னு செந்தடல் போல்வாய் செந்தடல் பூரை திரு மேனியும் காட்டி எப்படி வராம இருக்கும் எப்படி வராம இருக்க முடியாது வரணுமே அதனால நல்ல சொக்கச்சுவேன்னு இருக்கிற நெருப்போடு ஒத்திருப்பான் செந்தடல் போல்வாய் சிவபுரத்தரசே திருப்பெரும் துறை உரை சிவனே அந்தமில் அமுதே அமுதுன்னா தேவர்களுக்கு எப்போ ஒரு தளம் கிடைச்சதோ அவ்வளவு அதுக்கப்புறம் கிடைக்கல நீ எனக்கு அமுதா இருக்குன்னா அந்தமில்லாத அமுது உன்னையே நான் உண்டு கொண்டு நானே எப்பொழுதும் கிடவே இருந்துகிட்டு முடிவில்லாத அமுதமாக நீ இருப்பாய் நான் அனுபவித்துக் கொண்டே இருப்பேன் அப்படிப்பட்ட அந்தமில் அமுதே அரும்பெரும் பொருளே ஆரமுதே அடியேனை என்னை போய் மிக சாதாரண என்னை வந்து உய்ய ஆண்டாய் வந்துயன்னு இருக்கும் வந்துயங்கிறது என்னன்னு கேட்டா இடையில அந்த ஐயன்னா தொக்கது அது மறைஞ்சிருக்கு ஏன்னா உய்யன்னு போட்டீங்கன்னா சீர் சரி வராது ஆனா பொருள் செய்கின்ற பொழுது உய்யான்னு தான் பிரிக்கணும் அதனாலதான் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த செய்யுளாதலின் பந்துய என்றார் இதே நீங்க உடனடியா இருந்துட்டா உய்யன்னு எழுதிவிடுவாங்க அதனால நான் என்னங்க வந்து உய்ய என்றது செய்யுளாதலின் வந்து உய என நின்றது அவ்வளவுதான் செய்யுளானதுனால எனவே வந்து உய்யாண்டாய் வாழ்கிலேன் கண்டாயி நான் இங்கிருந்தவாறு உன்னுடைய திருவடிக்கு வந்து என்னை வரும்படியா நீ ஆண்டாயே அப்படிப்பட்ட என்னை ஆண்டனி மீண்டும் என்னை அங்காலத்துக் கொள்ளப்பா வருக என்றருள் புரியாயே பாவநாசா இல்ல பாவத்தை எல்லாம் நாசம் பண்ணுகின்றவன் உன் பாதமே எல்லால் பற்று நான் மற்றிலேன் கண்டாய் வேற யாருக்கு இல்லப்பா தேவர்தம் தேவே சிவபுரத்து அரசி என்ன முடிஞ்சுதா ஒருபாடு முடிச்சிடலாம்ல ஒண்ணு நமக்கு உன் பாதமே அல்லால் பற்று நான் மற்றிலேன் கண்டாய் தேவர்தம் தேவி தேவர்களுக்கெல்லாம் தேவனாக இருக்கிற பெருமானி சிவபுரத்து அரசே திருப்பெருந்துறையுரை சிவனி மூ உலகு உருவ இருவர் கீழ்மேலாய் முழங்கு அழலாய் நிமிர்ந்தானி அது அடிக்கடி சொல்வார் திருமாலும் பெருமனும் காண சென்ற போது நெருப்பாக நின்று வடிவு உயர்த்தான் அது உயர்த்த பெருமானி ஆமா மூலகு உருவ உயிருவர் கீழ் மேலாயினர் ஏன்னா அந்த மூன்று பெருமான் எங்க சென்னாரு பாதம் இரண்டு வினைவில் பாதாளம் ஏழினுக்கு அப்பால் ஜோதி மணிமே அப்படி போனாங்க இவங்க முடியும் அடியும் காண போது என்ன பண்றது இந்த மூன்று உலகம் இந்த மேல் உலகம் நடு உலகம் கீழ் உலகம் இன்னும் கீழே போயிட்டே இருக்கிறான் அப்படி இருக்கும்போது இவங்க அதையும் தாண்டி போகின்றது போயும் காண முடியல <laughs> மூ உலக உய்ய உய்யவா உருவ ஆமா இருவர் கீழ்மேலாய் முழங்கடலாய் நிமிர்ந்தானி மா உரியானி மா என பொதுவா விலங்குன்னு அர்த்தம் மாவென பொதுவையால் கூறினார் எனும் இன்று யானையே கொள்க ஏன் யானை தோல் போர்த்தன அவ்வளவுதான் மா உரியானி வாழ்கிலேன் கண்டாய் வருக என்று அருள் புரியாயே படுகில் தொல் புகழால் பாருங்க இந்த அம்மாவை இன்னைக்கு பலருங்களை குறிக்கிறார் இல்லைங்களா படுதில் தொல் புகழால் அப்படின்னாரு கொஞ்சம் கூட அந்த அம்மா மேல மாசு மருவு சொல்ல முடியாது யாரு நம்ம உமையம்மை மேல அதான் பெண்ணின் எல்லாரோடும் பெருந்தகை இருந்தது இல்ல ஒரே ஒரு அம்மா நல்ல அம்மா நான் அந்த அம்மா அதனால பழுதில் தொல் புகழால் பங்க அப்படிப்பட்ட பெருமாட்டி ஒரு பக்கம் உடையவனாக இருக்கிற நீ நீ எல்லால் ஆமா படுது என்று சொல்லும் போது குற்றம்னு பொதுவா சொல்றோம் இன்னைக்கு என்ன என்ன குற்றம்னா ஒரு திருமணம் ஆன பிறகு ஒரு பெண்ணுக்கு என்ன படுதுன்னா கணவனை பிரியாதிருப்பதுதான் படுதில்லாது அதனாலதான் கோவலனும் கண்ணியும் சேர்ந்து அந்த திருமணம் நடக்கின்ற பொழுது இல்ல காதலர் பிரியாமல் கவுக்கை நெகிழாமல் பீதருகென ஏத்தி மலர் கொடுதூவி கல்யாணம் நடந்துதான் கல்யாணம் போது எல்லாரும் வாழ்த்துனாங்களாம் யாரு கோவல் நீ கண்டிக்கிறீங்க காதலர் பிரியாமல் நீ கொண்ட கணவனு கொஞ்சம் கூட என்னைக்கு பிரியக்கூடாது கவவு கை நெகிழாமல் இன்னைக்கு இன்னைக்கு கை கவுன்னு கை கோத்து இன்னைக்கு கோத்த கை என்னைக்குமே கோத்து இருக்கணும் கவு கை நெகிழாமல் தீதருக ஒரு குற்றம் வராம இருக்கணும் அல்லவா அவ்வாறு வருங்கால் மனத்தால் கவுக்கை எகிடாமல் அதான் மனதினால அதே அந்த காய் அல்லவா அதனால அதெல்லாம் பிரிவாற்றாமையில திருவள்ளுவர் ரொம்ப அருமையா பேசுவேன் அதனால அப்படியே பார்ப்பாலாம் பார்த்துட்டு ஒண்ணு கதை வரல வரலன்னு சொன்ன ஒண்ணு அப்படின்னாரு அதனால இந்த கண்ணு அப்படியே நோக்கி நோக்கி கண்ணே நோக்கி நோக்கி ஒளி இழந்தனது பார்த்து பார்த்து பார்த்து பார்த்து காணான்னு சொல்லிட்டு <laughs> இப்படி எல்லாம் ரொம்ப பிரிவாட்டாமையெல்லாம் சொல்லுவாங்க இப்ப அது வேணாம் இல்ல இது காமத்து பால் போகணும் <laughs> எனவே ஆனா காமத்து பாலம் இந்த ரசாபாசம் இல்லாம பாடிய புலவர் திருவள்ளுவர் கச்சாமிச்சான்னு சில விதத்துல அந்த உறுப்புகள்லாம் புரிவாங்களே ரொம்ப லேசா எங்கேயாவது தான் இருக்கு <laughs> கடா கழித்திருமையல் கற்படா கட்படா மாதர் படா முலைமையல் மேல் முளை இரண்டும் இல்லாதால் பெண்காமுட்டு இப்படி சில இடங்கள் ரொம்ப ரேரா ஆயிரத்தி முன்னூத்தி முப்பது குரல் ஓரிரு குரல் அந்த மார்பகங்கள் அப்படிலாம் குறிக்கப்படும் அவ்வளவுதான் அதோட வர்ணிக்க மாட்டார் வர்ணிக்க மாட்டார் அப்படிதான் அவரும் காமத்துவால் தான் பண்ணாரு <laughs> அவர் அதெல்லாம் பெரிய சிறப்புகள் எனவே பழுதில் தொல்புகளால் பங்கனி எல்லால் பற்று நான் மற்றிலேன் கண்டாய் செழுமதி அணிந்தாய் பாருங்க செழுமதி அணிந்தாயினர் இது மாமனாருக்கு மருமகனுக்கு தகராறு வந்தது போய் அடைஞ்சு போனா அதுல வந்து என்ன செடுமதினாரு இவர் தலையில இருப்பதே செடுமதி அல்லவா இங்க கடந்தானே இவன் காப்பான் ஓடிவன் நில்லாம ஓடிவன் இங்க இருக்கிறது ஒடியான்ல கூப்பிடுது மலை மேல ஏறிவா மல்லிகைப்பூ கொண்டு வா கேக்குது அதெல்லாம் பெருமான் திருச்சல் அப்படியே அருமையால இருக்கு நிலவுலாவிய நீர்மலி வேணியன் இப்படி சொன்னது சேர்க்கலார் தான் ஏ சார் அந்த நிலவு இருக்க என்ன பண்ணாரு உலாவுதான் என்ன சடை பெரிய சடை பெருமான் ஒரு பய அசைக்க முடியாது முன்ன மாமனார் வந்து பிரமாதப்படுத்தினா இப்ப இந்த இடத்துக்கு வர முடியுமா திருச்சடைக்கு பக்கத்துல வரவே முடியாது அதனால அப்படியே இப்படி இருந்துட்டு அப்படியே நிலவுலாவிய நீர்மலி வேணி இந்த ஒரு வரியில என்ன மாதிரி வச்சிருந்தீங்க அலைகில் ஜோதியன் சாமி அவங்களுடைய முகவரி கொடுங்களேன் அம்பாலத்தாடுவான் நீங்க என்ன பண்ணணும் மலர் சீலம்பாடி வாழ்த்தி வணங்குவான் இப்படி எல்லாம் ரொம்ப அருமையா அந்த அப்படிப்பட்ட அந்த மதி எப்படி செழுமதி அணிந்தாய் சிவபுரத்தரசே துறையுரை சிவனி தொழுவனோ பிறரை துதிப்பனோ எனக்கோர் துணை என நினைவனோ சொல்லாய் அதனால மற்ற பற்றனுக்கின்றி பாதமே நின் பாதமே மனம் பாதிக்கும் வேற எதுவும் நினைக்க மாட்டேன் நீ இருக்கும்போது நான் பிரத்தியாரம் கும்பிடுவேன் எனக்கு என்னத்துக்கு வேணும் பிறர் யார் எனக்கு மேல உன்னை தவிர மற்ற எல்லாமும் உயிர் தான் கொஞ்சம் தவம் செய்த உயிர் பெருமாள் பிரம்மன் நாங்கள் தவத்தை என்ன செய்யாத உயிர் எங்க கீழே இருக்கோம் அவ்வளவுதான் ஆக உயிர் தானே போடான்னு அதனால் <clears throat> தொழுவனோ பிறரை துதிப்பனோ எனக்கோர் துணை என நினைவனோ உன்னை தவிர வேற யாரையும் அவன் ஒண்ணும் செய்ய முடியும் சொல்லாய் மழவிடையானி அருமையான விடை ஊர்ந்து வருகின்ற பெருமானி வாழ்கிலேன் கண்டாய் வருக என்று அருள் கூறியாயி என்னை அழைத்து நீ கொண்டு குவிக்கொள்ளுப்பா என்னை நீ குவிக்கொள்ளுங்கிற மாதிரி என்னை வருகை என்று அருள் புரியாயி என்று சொன்ன ரொம்ப அருமை சரிங்களா இன்னைக்கு ரெண்டு பகுதியுமா முடிச்ச நிறைவுபடுத்தியிருக்கோம் சரி திருவரும் போற்றி அருளுகனின் ஆதியாம் பாதமலர் போற்றி அருளுகனின் அந்தமாம் செந்தளிர்கள் போற்றி எல்லா உயிர்க்கும் தோற்றமாம் பொற்பாதம் போற்றி எல்லா உயிர்க்கும் போகமாம் பூங்கடல்கள் போற்றி எல்லா உயிர்க்கும் ஈராய் இணையடிகள் மால் நான் முகனும் காணாத புண்டரிகம் போற்றியாம் உய்யாட்கொண்டருளும் பொன்மலர்கள் போற்றியாம் மார்கழி நீர் ஆடேலோ எம்பாவாய் பண்மயத்த மொழி பறவை சங்கிலிக்கும் எனக்கும் பற்றாய பெருமானே மற்றாரை உடையேன் பண்மயத்த மொழி பறவை சங்கிலிக்கும் எனக்கும் அக்காய பெருமானே மக்காரை உடையேன் உண்மையத்த உமக்கடியேன் உண்மையத்த உமக்கடியேன் குறை தீர்க்க வேண்டும் ஒளிமுத்தம் பூணாரும் உண்பட்டும் பூவும் உண்மையத்த உமக்கடியேன் குறை தீர்க்க வேண்டும் ஒளிமுத்தம் பூணாரும் உண்பட்டும் பூவும் கண்மயத்த கத்தூரி கமல் சாந்தும் வேண்டும் கடல் நாகிக்காரோணம் மேவீருந்தீரன்று கண்மயத்த கத்தூரி கமல் சாந்தும் வேண்டும் கடல் நாகிக்காரோணம் மேவீருந்தீரன்று அண்மயத்தலனி அணிநாவல் அண்மயத்தலனி அணிநாவலார் ஊரன் சொன்ன அருந்தமிழ்கள் இவை வல்லரமருலகவரே அண்மயத்தலனி நாவல் அமருலகழ்பவரே அமருலகழ்பவரே